பூர்த்தியாகிறது யசோக்த சாதன சம்பத்தியானந்தரியம் உபதிஷ்யத்தே அது வரைக்கும் அதசப்தாக ஆரம்பிச்சு யசோக்த சாதன சம்பத்தியானந்தரியம் உபதிஷ்யத்தைங்கிற வரைக்கும் அதசப்த விசாரம் நல்லா பண்ணியாச்சு அப்புறம் அதசப்த விசாரம் வந்து பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியா தஸ்மாத் யசோக்த சாதன சம்பத்தி அனந்தரம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியாங்கிற வரைக்கும் அதசப்த விசாரம் பண்ணியாச்சு பிரம்மணா ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லி அதை பற்றின விசாரமும் பிரம்மணா ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசாங்கிறத பிரம்ம ஜிக்யாசாங்கிறதுக்கான விசாரங்களெல்லாம் கடைசி வரைக்கும் பண்ணியாச்சு ஆக விஷயம் இருக்கு பிரயோஜனம் இருக்கு அதிகாரி இருக்கு ஆகையினால சங்கராச்சாரியாருடைய முக்கியமான இன்னொரு கருத்தும் புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்துல சரி கர்மாவினால மோட்சம் இல்லை சரி கேவல ஜானத்தினாலையும் மோட்சம் இல்லை கர்ம ஜான சமுச்சயவாதமும் கூடாது அப்படிங்கிற கருத்தும் இதில் சொல்லியிருக்கு கர்ம ஜான சமுச்சயம் பண்ண முடியாது ஏன்னா அதிகாரி பேதம் இருக்கு விஷய பேதம் இருக்கு பிரயோஜன பேதமும் இருக்கு அதில் கர்ம காண்டத்துக்கு கர்த்திருத்த புத்தி வேணும் ஞான காண்டத்துக்கு கர்த்திருத்த புத்தியை நீக்கிறது ஆகையினால விஷயம் வந்து அதுக்கு சொர்க்காதிகள் சொர்க்காதி லோக சுகங்கள் விஷய சுகம் இங்க வந்து ஆத்ம சுகம் பிரம்ம சுகம் இங்க விஷயமா இருக்கு பிரயோஜனமாக இருக்கு ஆக விஷயத்துல பேதம் இருக்கு பிரயோஜனத்துல பேதம் இருக்கு அதிகாரி பேதம் இருக்கு அதனால கர்மஜான சமுச்சயமும் ஏற்படாது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல அர்த்தம் காணும் காட்டப்பட்டிருக்கு ஆக இந்த பிரிச்சு காட்டுறதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா கர்மத்தினால மோட்சம் இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் கர்ம கர்மஜான சமுச்சயமும் கூடாது ஏன்னா அது ஒரு குரூப் இருக்கு ஆக கர்மஜான சமுச்சயவாதிகள் வேதாந்தமும் படிக்கணும் கர்மாவும் பண்ணிட்டு இருக்கணும் ஆக கர்மாவையும் விடக்கூடாது வேதாந்தம் படிக்கணுங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அதனால வெறும் க ஞானம் வந்து மோட்சத்தை கொடுக்காது அந்த வாதமும் இங்க நீக்கப்படுகிறது அதெல்லாம் இதை சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால கேவல கர்மனா மோக்ஷகா நபவதி கர்மஜான சமுச்சயேனாப்பி மோக்ஷகா நபவதி கேவல வேதாந்த விசாரஜன்ய ஞானேன ஏவ மோக்ஷா பவதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால இந்த அதிகரணத்துக்கு விஷயத்தை பற்றி போனது போன தடவை சொல்லிட்டேன் இல்லையா அதிகரண விஷயம் அதிகரண விஷயம் அதிகரண சங்கதி அதிகரணத்தில் இருக்கிற பூர்வபக்ஷம் அப்புறம் சித்தாந்தம் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லை அதிகரண பாஷ்யம்னே தனியாக ஒன்று அதிகரணம்ங்கிறத தனியாக சொல்றது உண்டு போறது அப்போ சாஸ்திரம் அதிகரணத்துல விஷயம் வந்து பிரம்மன் தான் விஷயம் பிரம்மன்ல ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசா விஷயம் பிரம்ம ஜிக்யா விஷயத்துல வந்து சந்தேகம் என்னன்னு கேட்டா ஜிக்யாசா ஆரம்பணீயம் வா நவா இது சம்சய ஜிக்யாசா ந ஆரம்பணீயா இது பூர்வபக்ஷா ஜிக்யாசா ஆரம்பணீயா இது சித்தாந்தினாம் உத்தரம் அது அதுக்குள்ள விஷயங்களை எல்லாம் விசாரம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சரி ரெண்டாவது அதிகரணம் ரெண்டாவது அதிகரணத்துக்கு போறோம் பிரம்ம ஜிஜாசித்தவ்யம் இத்தியுக்தம் கிம் லக்ஷணம் புனः தத்பிரம்மேத்யத ஆக பகவான் சூத்திரகாரः பிரம்மனை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லப்பட்டது கிம் லட்சணம் புனகா தத் பிரம்ம இந்த பிரம்மன் பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு சொல்லுகிறீர்கள் பிரம்மன்னா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இருக்கோம் அதில் நிறைய பேருக்கு பிரம்மங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கடவுள் ஈஸ்வரன் புரிஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இங்கே விசாரம் போது என்ன பண்றோம் பிரம்மனை ஆத்மாவாகவே சங்கராச்சாரியர் முதல் சூத்திரத்தில் சொல்லிட்டார் ஆத்மாச்ச பிரம்மா ஆஹா ஆத்ம விசாரா ஏவ பிரம்ம விசாரா அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம பிரம்ம விசாரஹாங்கிறது ஏதோ ஒரு அபூர்வமான வஸ்து கிடையாது அபரோக்ஷமா இருக்கிற ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபந்தான் அது பூர்ணமான ஸ்வரூபம் ரொம்ப முக்கியம் அதுதானே ஏன்னா அபூர்ணத்துவம் தானே நமக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதானே தன்னிடத்துல இருக்கக்கூடிய பெரிய தோஷமே அபூர்ணத்துவத்தை நினைச்சுட்டு இருக்கிறது தானே பூர்ணத்துவம் பூர்ணமாக இருக்கிற தன்னை போய் அபூர்ணமாக நினைச்சுட்டு பெரிய தோஷமா இருக்கு ஆக இந்த அபூர்ணத்துவ புத்தி நிவர்த்தி அர்த்தம் அபூர்ணத்துவ புத்தி நிவர்த்தி அர்த்தம் பூர்ண ஆத்ம பிரம்மாத்ம ஞான சித்தியர்த்தம் பிரம்ம விசாரா கர்த்தவியா தப்பான ஒரு அபிப்பிராயம் பல ஜென்மாவா இருந்துருக்கு அநேக ஜென்ம சம்பிராப்தா அதை என்ன பண்ணணும் இந்த பிரம்ம ஜானத்தினால பிரம்மாத்ம ஐக்கிய ஜானத்தினால அதை நீக்கணும் அதுக்கு விளக்கம் சொல்ற அப்போ இது ரொம்ப முக்கியமான அடுத்த சூத்திரமும் அதுக்கு அடுத்து இதாகிறது இது ஜென்மாதி அதிகரணம்னு சொல்றோம் இங்கேயும் வந்து விஷய விஷய பிரயோஜன விஷய விஷய பூர்வபக்ஷ ததோத்தரங்கிற அந்த அதிகரண சங்கத்தை எல்லாம் பொருந்துகிறது எல்லாம் பிறகு நான் சொல்றேன் ஆக வஸ்து லக்ஷ பிரமாண லட்சணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு ஒரு வஸ்து இருக்குங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதோட லட்சணம் சொல்லணும் அது மாத்திரம் இல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரமாணமும் சொல்லணும் இல்லாட்டி அந்த பொருள் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்னு சொன்னா சரி வராது ஆக பிரமாணமும் லட்சணமும் சொன்னால்தான் அந்த வஸ்து சித்திக்கு லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி லட்சணம் பிரமாணம் ரெண்டு நாளையும் தான் வஸ்துவானது இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை லட்சணம் சொல்லலைனாலும் அதுக்கு பிரமாணம் சொல்லலைனாலும் அந்த வஸ்து இருக்குங்கிறதுக்கு ஆதாரமே இருக்காது ஆஹா லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்போ இப்ப என்ன பண்றாருன்னா இந்த இந்த சூத்திரத்துல வந்து லட்சண பிரமாணம் சொல்லப்படுது இந்த இந்த சூ இந்த சூத்திரத்துல பிரம்மனுக்கு லட்சணம் சொல்லப்பட போறது அதுக்கு அடுத்த சூத்திரம் பிரம்மத்துக்கு பிரமாணம் சொல்ல போறது சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறது பிரமாணம் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் வந்து அடுத்த சூத்திரம் பிரம்மனுக்கு லட்சணத்தை சொல்றது இந்த சூத்திரம் जन्म उत्पत्तिः आदिः अस्य इति तद्गुणसंविज्ञानः बहुव्रीहिः जन्मस्थितिभङ्गम् समासार्थः जन्मनश्च आदित्वम् श्रुतिनिर्देशापेक्षम् निर्देशापेक्षम् वस्तुवृत्तापेक्षम् च वस्तुवृत्तापेक्षम् च சரி यज्जन्माद्यस्य யாரிடமிருந்து எதகன்னா ஹேத்து காரணம் அஸ்ய அஸ்யன்னா என்ன இந்த ஜகத்துக்கு ஜென்மாதிகி ஜென்மம் முதலானவைகள் எதகா எதனிடமிருந்து உண்டாயிற்றோ இது அப்படியே ஸ்ருதியை ஞாபகம் வச்சுக்கணும் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே பாகவதத்துல முதல் ஸ்லோகமே இதுதான் जन्माद्यस्य यतोऽन्वयाति तरतः தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவையே ஆரம்பமே ஜென்மாத்தியஸ்தான் ஆரம்பிக்கிறது அதில் ஜென்மாத்தியஸ்ய உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீக்கலும் நீங்கா சொல்றோம் இல்லையா இந்த சூத்திரத்துக்கு அதுக்கும் கனெக்ஷன் சொல்றாங்க கம்பராமாயணத்துக்கு பிரம்ம சூத்திரத்துக்கும் அதுக்கும் கனெக்ஷன் சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதி எத்தோவா இமானி பூதானி ஜாயந்தே நம்ம இந்த முதல் ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் இருக்கேன் அதுலேயே சமஸ்த சாஸ்திரம் அடங்குறது ஜன்மாத்தியோன்வயாதி தரத அன்வயாதி அன்வய வித்திரேகாபியாம் நிர்ணயம் கிரியத்தேன்னு அர்த்தம் ஜன்மாத்தியோன்வயாதி தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே யத் சூரய தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ எத்திரத்ரு சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்தியம் பரம் தீமஹி பரம் சத்தியம் தீமஹி அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்மனுக்கான லட்சணத்தை எல்லாம் அழகா சொல்லி அந்த பிரம்மன்ல இருந்து இந்த ஜெகத்தை எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு இந்த ஸ்லோகம் சொல்றது ரொம்ப அழகா அதில் அன்வய வத்திரேகத்தினாலும் பாகவதத்தில் பார்த்தா முதல் ஸ்லோகம் தான் பிரதானமான முக்கிய ஸ்லோகம் ஜென்ம உற்பத்தி ஜென்மன்னா என்ன அர்த்தம் அர்த்தம் சொல்றார் உற்பத்தி ஜென்மங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன உற்பத்தின்னு அர்த்தம் ஆதிஹி ஆதிஹி அதிகனா முதலாக உடையது உற்பத்தியை முதலாக உடைய தோற்றத்தை முதலாக உடைய எதுன்னா அஸ்ய அஸ்யன்னு அர்த்தம் ஜகத்துக்கு அர்த்தம் ஆக ஜகத்துக்கு அஸ்யங்கிறதுக்கு இதுல போடல அஸ்ய ஜகதா நம்ம போட்டுக்கணும் அஸ்ய ஜகதா நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் தத்குண சம்விஜானோ பகுரீகி இது பகுரீகி சமாசம் ஆனா இந்த பகுரீகி சமாசத்துல என்னென்னா அந்நதா அந்நிய பதார்த்த குணத்தை எடுத்துக்கொள்றது தத்குண சம்ஜானோ சம்விஜானோ பகுரீகி அப்படின்னா தத்குணன்னு சொன்னா அதோட குணம் என்னது உற்பத்தியோட குணம் என்னதுன்னு கேட்டா அப்புறம் இருக்கிறது அப்புறம் ஒடுங்கிடுறது ஒடுங்கிடுறதுங்கிறது ரெண்டு இது இருக்கு இது இன்னொரு புத்தகத்தில் எழுதியிருக்கு இந்த ஜெகத்துல இருந்து ஜென்மான்னு சொல்ற போது ஜென்ய ஜனக சம்பந்தம் பிரம்மனுக்கும் ஜெகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஜென்ய ஜனக சம்பந்தம்னு ஒரு ஒரு ஜென்யன்னா என்ன தோன்ற தோன்றி தோன்றி இருக்கு ஜனகாங்கிறது எது பிரம்மன் ஜெகத் என்னது ஜென்யம் பிரம்மமாகிய ஜனகன் ஜெகத்தாகிய ஜன்யம் அப்படி ஒரு இது அதுக்கு பேர் ஜன்ய ஜனக சம்பந்த காரண காரியத்தை பிரிக்கிறோம் அப்புறம் வந்து ஸ்திதிக்கு வந்து என்ன சொல்றோம்னு கேட்டா ஆதார ஆதேய சம்பந்த ஆதார ஆதேய சம்பந்த அப்புறம் வந்து லயத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு இந்த அர்த்தம் எடுத்துக்கணும்னு போட்டிருக்காங்க நான் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் இம்பார்ட்டன்ட் தாதாத்மிய சம்பந்த பிரளயே பிரளயே தாதாத்மிய சம்பந்த பிரளயே தாதாத்மிய சம்பந்த பிரளயே தாதாத்மிய சம்பந்த அப்புறம் ஸ்திதௌ ஆதார ஆதேய சம்பந்த அப்புறம் ஜன்ய ஜனக சம்பந்த ஜன்ய சம்பந்தமும் இருக்கு ஆதாராதேய சம்பந்தமும் இருக்கு தாதாத்ய சம்பந்தமும் இருக்கு போனா பிரிவெல்லாம் கிடையாது ஜன்ய ஜனகம்ங்கிறதே மாயா கல்பி எல்லாமே மாயா தானே ஆகையினால அது பிரித்து சொல்லும் ஜன்ய ஜனக சம்பந்தமும் பிரம்மனுக்கு இருக்கு ஜெகத்துக்கும் ஜெக பிரம்மனுக்கும் என்ன சம்பந்தம்னா ஜன்ய ஜனக சம்பந்தமும் இருக்கு ஆதார ஆதய சம்பந்தமும் இருக்கு தாதாத்மிய சம்பந்தமும் இருக்கு மூணு சம்பந்தமும் சேர்ந்து இருக்கு இது ஒரு ஒரு குறிப்பு அல்ல தற்குண சம்விஜானோ பகுரீகி அதனால என்ன அர்த்தம் பண்ணணும் ஜென்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தா அதனால ஜென்ம ஆதின்னு சொன்னதுனால முதலானன்னு சொன்னதுனால அந்த பகுரீகி சமாசம் வந்து என்ன யோக்கிய பத சமா யோக்கிய பத சமாசா ஏவ சமாசா அதோட தகுந்ததை போடணும் அதுக்கு எங்கேயா படத்தையா போட முடியும் நடத்துக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆகையினால அது யோக்கிய பத சமாசாங்கிற மாதிரி அதனால தத்குண சம்விஜானம்னு சொன்னா ஜென்மத்தோட சம்பந்தப்பட்ட குணமெல்லாம் என்னது எது ஸ்திதி லயம் எல்லாம் இருக்கு ஆக அந்த பகுவிரியை வந்து தத்குண சம்விஜானமா எடுத்துக்கொள்ளணும் அப்படி சொல்றாரு தத்குண சம்விஜானம் பகுவிரிஹி அதுக்கு விளக்கம் சொல்லிடுறாரு தத்குண சம்விஜானம் பகுவிரிஹிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஜன்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தா தத்குணானுஜ சம்விஜான பகுவிரிஹி சமாசார்த்தா கஹா இது சேத் ஜன்மஸ்திதி பங்கமேவ அதில் ஜென்ம ஆதின்னு சொன்னதுனால ஸ்திதி பங்கம்லாம் எடுத்துக்கணும் சங்கராச்சாரியார் மனசுல விவர்த்த காரணத்தை வச்சுன்னு பேசுறாரு சங்கராச்சாரியோட மனசுல என்ன இருக்கு பிரம்மன் என்னது பிரம்மன் வந்து எப்படிப்பட்ட நிர்விகார உபர்த்த விவர்த்தோபாதான காரணம் அந்த மனசுல வச்சுன்னு அர்த்தம் சொல்றாரு அதனால ஜென்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தா சரி இது இந்த இந்த தோற்றத்துக்கு முடிவு இருக்கு ஆரம்பம் இருக்குங்கிறது ஜென்மனஷ்ட ஆதித்வம் ஸ்ருதி நிர்தேச அபேக்ஷம் ஸ்ருதியை சொல்லிடுத்துப்பா இந்த ஜகத்துக்கு ஜென்மா இருக்குன்னு சொல்லிடுத்து இந்த ஜகத்துக்கு ஜென்மம் இருக்கு அதாவது இது வந்து ஆதிதான் அனாதி கிடையாது அதனால மாயா அனாதி அவித்யா அனாதி ஜகத்துக்கு ஆதித்வம் சொல்லியிருக்கு ஆத்மன ஆகாஷம்பூத சம்பூதா ஆதித்வம் சொல்லிடுத்து அதில் ஆதித்வம் இருக்கு மையன மத்த பரதரம் நானியத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணா இவ பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதேதனா திருதி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம் இன்னும் பத்தாவது அத்தியாயத்தில் வேறு இருக்கு புத்திர் ஞானமசம் மோகா க்ஷமா சத்தியம் தமசமஹ பவந்தி பாவா பூதானாம் மத்தையேவ பிருத்தக்விதாக எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பத்தாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற சிருஷ்டி ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற சிருஷ்டி ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற சிருஷ்டி மஜாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜகத்வி பரிவர்த்தே வாக்கியம் எல்லாம் ஞாபகத்துல இருந்தால் சௌரியமானம் அதே மாதிரி பதிமூணாவது அத்தியாயம் சரி பதினாலாவது அத்தியாயம் சரி மமயோ நிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் சம்பவ சர்வபூதானாம் ததோபவதி பாரத கீதையில் எங்கெல்லாம் சிருஷ்டியை பற்றி சொல்லியிருக்கோ அதெல்லாம் நினச்சி பார்த்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்ருதிலையும் நிறைய சொல்லியிருக்கு யதோர்ணனாபி சிருஜதே கிருண்ணதே ச ஏதஸ்மாத் ஜாயத்தை பிராணா ஏதஸ்மாத் ஜாயத்தை பிராணா கம்மனோ ஏதஸ்மாத் ஜாயத்தை எதுமா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அத்தனை சிருஷ்டி வாக்கியமும் ஞாபகம் இருந்தால் தான் படிக்கிறது பிரயோஜனம் இல்லாட்டி வெறுமனை பார்த்துட்டே இருக்கலாம் வரிசையில் லைனை பார்க்கலாமே தவிர விருதா விவகாரான்னு ஆயிடும் அதனால ஜென்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தா ஜென்மனஷ்ட ஆதித்வம் ஸ்ருதி நிர்தேச அபேக்ஷம் முதல்ல ஸ்ருதியை போடுற கவனிக்கணும் ஸ்ருதி சொல்லி இருக்குப்பா இந்த ஜகத்துக்கு ஜென்மா இருக்கு அதுக்கு முதல் இருக்கு ஜென்மாங்கிறது ஆதி ஆதி ஜென்மாங்கிறது தனக்கு காரணத்தை உடையது அப்படிங்கிற அர்த்தம் ஸ்ருதி நிர்தேசாபேட்சம் என்ன ஸ்ருதினாலேயே சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம் வஸ்து விற்த்தாபேட்சஞ்ச சங்கராச்சாரியருடைய இந்த மனசை நீ எப்போ புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா இந்த பாருங்க இந்த பாஷ்யத்திலேயே நான் சொல்றேன் இதுலயே கடைசியில அவரோட அந்த கடைசி இதை மனசுல வச்சுன்னா தான் சிலதெல்லாம் முன்னாடி சொல்ல முடியும் தஸ்மாத் ஜென்மாதி சூத்திரம் ந அனுமான உபன்யாசார்த்தம் கிம் தரிஹி வேதாந்த வாக்கிய பிரதர்சனார்த்தம் தெரியுதா கடைசியில கொஞ்சம் ஒரு என்னோட புத்தகத்துல ஒரு இது இருக்கு அதுல வேணா பார்த்து சொல்றேன் பேஜ சொல்லட்டுமா கிடைக்கிறதா தஸ்மாத் இந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுல தஸ்மாத் ஜென்மாதி சூத்திரம் ந அனுமான உபன்யாசார்த்தம் அனுமானத்தை சொல்றதுக்காக இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது கடவுள் இருக்கிறார் அல்லது பிரம்மம் இருக்கிறது இந்த ஜகத்துக்கு மூல காரணம் ஒன்று இருக்கிறது என்பதற்கு பிரமாணம் அனுமானம் அல்ல ஸ்ருதி தான் அப்படி தெளிவா சொல்றாரு ஆனா அவர் வந்து சொல்ற போதெல்லாம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல அனுமானம் எல்லாம் சொல்ல போறார் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்ல போறாருன்னா அனுமானம் எடுபடாதுன்னு அதனால தஸ்மாத் ஜென்மாதி சூத்திரம் நான் அனுமான உபன்யாசார்த்தம் இது அனுமானம் வச்சுன்னு சொல்றது இல்லை ஏன்னா சாங்கியர்கள்லாம் பிரதானம்ங்கிறாங்க எல்லாம் அனுமானம் மெய்யாதிக்கர்கள்லாம் சொல்றதெல்லாம் அனுமானம் அவரே காட்ட போறார் அவங்களாம் இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்ல போறார் அதுல அதெல்லாம் அனுமானத்தினால வந்து கடவுள் இருக்கார் அப்படின்னு தீர்மானம் பண்றது இல்லை நம்ம இப்ப பப்ளிக்ல சொல்ற போது சாதாரணமா என்ன சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் காணப்படுவது ஒன்று இருப்பதால் காணப்படுவது ஒன்று இருப்பதால் இதை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுல நம்ம பெரும்பாலும் பேசுறதுதான் அனுமானம் நம்ம பப்ளிக்ல வந்து சொல்ற போது ஏன்னா அவங்களுக்கு வந்து ரேஷனல் திங்கிங் தான் இருக்கு ஆனால் ரேஷனல் திங்கிங் இருக்கிறதுனால அந்த அதை ஸ்ருதி அவங்க ஒத்துக்காதவங்கக்கிட்ட கூட இந்த நியாயமெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் ஆனால் இந்த நியாயமும் எடுபடாது கடைசியில் வந்து ஸ்ருதி தான் நமக்கு சரணாகதி எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன் ரிஷிகள் சொல்லிட்டாங்கப்பா ரிஷிகளுடைய வாக்கியம் அது ஈஸ்வரனுடைய வச்சனம் அது ஆகையினால நம்ம அதனாலதான் சொல்ல போறோம் அடுத்தாப்புல சாஸ்திரயோ நித்வாத் அப்படின்னு சொல்ல சாஸ்திரவனித்வாக்கு சொல்ற போதே ஸ்ருதி தான் இதுக்கு நமக்கு கத்தியை தவிர கேவல அனுமானத்தை வச்சுன்னு கிடையாது அதை கவனிச்சுக்கோ தஸ்மாத்து பிரம்ம தஸ்மாத்து தஸ்மாத்து ஜன்மாதி சூத்திரம் ந அனுமான உபன்யாசார்த்தம் தருகி வேதாந்த வாக்கிய பிரதர்சனார்த்தம் வேதாந்த வாக்கியத்தை காட்டுறதுக்காகத்தான் இருக்கப்பா இந்த சூத்திரம் வந்து அனுமானத்துக்காக சொல்லல என்ன இது வேதாம அந்த வாக்கியத்தை காட்டுறதுக்காகத்தான் இருக்கு இது இது வார்த்தை இந்த இந்த சங்கராஜருடைய இந்த சமன் இந்த விஷயம் என்னன்னு கேட்டா வேதாந்த வாக்கியத்தை விளக்கிறதுக்கு தான் ஜென்மாதி சூத்திரமே தவிர அனுமானத்தை காட்டுறதுக்காக ஜென்மாதி சூத்திரம் இல்லை அப்படின்னு ஜென்மாதி சூத்திர பதத்துக்கு வியாக்கியான அர்த்தம் சொல்றதுக்காக இந்த யாஸ்கர் எல்லாம் சொல்ல போற அந்த அர்த்தமெல்லாம் எடுத்துக்க கூடாது நம்ம நேர ஸ்ருதியை விடாம பேசணுமே தவிர ஸ்ருதியை விட்டுட்டு அங்கங்கேயும் அலையக்கூடாது வேற எதுவும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறார் வஸ்து விற்த்தாபேட்சஞ்ச வஸ்து விற்த்தாபேட்சம்னா அனுபவம்னு அர்த்தம் நம்ம அனுபவத்துல கூட ஒரு ஒரு பொருளுக்கும் அதை உண்டு பண்றது ஒண்ணு இருக்கப்பா நான் இருக்கேன்னா எனக்கு அம்மா அப்பா இருக்கான் ஆகையினால எதா இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு உற்பத்தி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு உபாதான காரணம் இருக்கு நிமித்த காரணம் இருக்கு உபாதான காரணமோ நிமித்த காரணமோ இல்லாம ஒரு வஸ்துவும் உலகத்துல நம்ம அனுபவத்துல இல்லை ஆகையினால இந்த ஜகத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஒன்று இருக்கத்தான் வேணும் ஆகையினால வஸ்து விருத்த அபேட்சங்கிறது அனுபவம் ஸ்ருதி நிர்தேசாபேட்சங்கிறது என்னது அதாவது ஆதித்வம் ஸ்ருதி நிர்தாசாபேக்ஷம் ஆதித்வம் ஜன்மன ஆதித்வம் ஸ்ருதி நிர்தேச அபேக்ஷம் வஸ்துவிருத்த அபேக்ஷஞ்ச வஸ்துவிருத்தம்னா என்ன ஒரு ஒரு பொருளின் தன்மையை பார்க்கும் பொழுதும் இவ்வாறு இதை சார்ந்துதான் இருக்கிறது வஸ்து விருத்தாபேக்ஷங்கிறதுக்கு அது அவங்க லாங்குவேஜ் ஸ்டைல் நம்ம அனுபவம் வஸ்துவின் தன்மையை காணும் பொழுதும் அவ்வாறே காணப்படுவதால் ஒரு பொருள ஒரு பொருளானது காணப்படும் பொழுது அவ்வாறே காணப்படுவதால் காணப்படும் பொழுது அதற்கு காரணமுடையதாகவே அது காணப்படுவதால் ஒவ்வொரு பொருளும் தனக்கு காரணத்தை உடையதாகவே காணப்படுவதால் ஸ்ருதியும் இந்த உலகத்திற்கு காரணத்தை பரம்பொருள் என்று சொல்லி இருப்பதால் அது வந்து அந்த வஸ்துவுக்கு ஜென்மா இந்த ஜெகத்துக்கு ஆதித்தம் என்பது ஸ்ருதியை சார்ந்திருந்தும் அனுபவத்தை சார்ந்திருந்தும் இருக்கிறது இது வந்து என்னன்னா இந்த ஜகத்துக்கு ஜென்மம் இருக்கு இதுக்கு ஸ்திதி இருக்கு இதுக்கு லயம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஜகத்துக்கு ஜகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் ஸ்ருதியும் நம்முடைய அனுபவமும் ஆகும் அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரமும் நம்முடைய அனுபவமும் ஆகும் ஸ்ருதி ஸ்ருதி நிர்தேசம் என்னவோ எனில் அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லப்படும் ஸ்ருதி நிர்தேசஸ்தாவது निर्देशस्तावत् यतो वा इमानि भूतानि जायन्ते इमानि भूतानि जायन्ते इत्यस्मिन् वाक्ये यस्मिन् वाक्ये जन्मस्थितिप्रलयानाम् क्रमदर्शनात् जन्मस्थितिप्रलयानां क्रमदर्शनात् ஸ்பஷ்டோர்த்தா அவ்வளவுதான் இது தெளிவா புரியுது ஸ்ருதி நிர்தேசா தாவத்து ஸ்ருதி நிர்தேசமாவது யாதெனில் ஸ்ருதியில் கூறப்பட்டிருப்பது யாதெனில் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே தைத்திரியத்துல மூணாவது வள்ளியில முதல் மந்திரம் இத்தியஸ்மின் வாக்கியே என்கின்ற அந்த வாக்கியத்தில் ஜென்மஸ்திதி பிரளயானாம் கிரம தரிசனா ஏ நஜாத்தானி ஜீவந்தி எப்ரயஞ்சபிசம்பிசந்தி அப்படி கிளீனா சொல்லியிருக்கு அதனால ஜென்மஸ்திதி பிரளயானாம் கிரம தரிசனா கிரமமா காட்டு வஸ்து வஸ்து அப்படி வஸ்துவத்தமபி அப்படின்னா அஸ்மாக்கம் அனுபவ அப்படி ஜன்மனா லப்த சத்தாகசிய தர்மிணா ஸ்திதி பிரளய சம்பவாத் ஒருத்த வந்து ஜன்மனா லப்த சத்தாக்கா ஜன்மனா லப்த சத்தாக்கான அயம் தேகா ஜன்மனா லப்த சத்தாக்கா இதுக்கு பிறப்பு இருக்கிறதுனால இதுக்கு இருப்பு இருக்கு இல்லையா லப்த சத்தாக்கான்னு அர்த்தம் இருப்பை அடைந்தது இருப்பை அடைந்துள்ள உடலானது இதற்கு காரணமானதிலிருந்துதான் ஏற்பட்டிருக்கிறது ஜன்மனா லப்த சத்தாகா இது தோன்றாமல் இதற்கு இருப்பு இருக்க முடியாது தோன்றியதால் தான் இதற்கு இருப்பு இருக்கிறது தோன்றாமல் இதற்கு இருப்பு இருக்க முடியாது ஏனென்றால் அது மாத்திரம் இல்ல தோன்றுவதற்கு முன்பு இதற்கு இருப்பு இல்லை தோன்றி இருக்கிற பிறகு தோன்றிய பிறகுதான் இதற்கு இருப்பு இருக்கிறது அது மாத்திரம் இல்ல பிறகு மறுபடியும் இது ஒடுக்கத்துக்கு போக போகிறது அதனால சொல்ற ஜன்மனா லப்த சத்தாகசிய ஜன்மத்தினால் தோற்றத்தினால் கிடைத்துள்ள இருப்பை உடையவன் உடைய தர்மினஹா தர்மிக்கு ஸ்திதி பிரலய சம்பவாத் அவனுக்கு தான் ஸ்திதி பிரலயம் ஏற்படும் இல்லாத ஒரு பொருளுக்கு இருப்போ ஒடுக்கமோ ஏற்படாது தோன்றாத ஒரு பொருளுக்கு இருப்போ ஒடுக்கமோ நிகழாது தோன்றியுள்ள பொருளுக்குத்தான் தற்காலிகமாக இருப்பதும் ஒடுங்குவதும் ஏற்படக்கூடும் எனவே இது தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ற ஸ்திதி பிரளய சம்பவாத் சாஸ்திரமும் சொல்லியிருக்கு இந்த ஜகத்து பிரம்மத்துக்கிட்ட இருந்து உண்டாயிருக்கு இந்த ஜகத்து பிரம்மத்துக்கிட்டேயே இருக்கு இந்த ஜகத்து பிரம்மன்லேயே ஒடுங்கிறது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது அனுபவத்திலையும் நம்ம பாக்குறோம் நிறைய பொருள்கள் தோன்றுகின்றன நிறைய பொருள்கள் இருக்கின்றன அந்த பொருள்கள் ஒடுங்கி விடுகின்றன ஆக இது அனுபவத்திலையும் இருக்குன்னு அர்த்தம் ஆக வஸ்து விருத்தம் அப்படி ஜென்மனாலப்த சத்தாகசிய தர்மிணா ஸ்திதி பிரளய சம்பவாத் அதுக்கும் ஸ்திதி பிரளயம் இருக்கு அப்படிங்கிறார் எது எது பிறந்ததோ அது இருந்து அழியும் எது பிறவாததோ அது இருந்து அழியாது ஆகையினால இருந்து அழிகிறது எல்லாம் பிறப்பை உடையது ஆக பிறப்பை உடையதெல்லாம் இருந்து அழிவது சம்பவாத் அஸ்ய இதி பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய தர்மிணா இதமா நிர்தேச இதகும் சர்வமசுஜதா இதகும் சர்வம் அசிருஜத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லை தைத்திரியம் தான் அல்ல சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஜே ஜேதி சதப்போ தப்பியதா சதபஸ்தத்வா இதகும் சர்வம் அசிருஜத இதம் சர்வம் அசிருஜத எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து ஆகினால இதம் சர்வம் அஸ்யங்கிறது என்ன அர்த்தம்னா அஸ்ய அஸ்யங்கிறது என்னது பிரத்யாதி சந்நிதாபித்திய தர்மிணா இதமா நிர்தேச இந்த அஸ்யங்கிறது வந்து இதமா நிர்தேச இதம்ங்கிறத குறிக்கிறது அஸ்யன்னா என்ன அர்த்தம் இதம் சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அஸ்யங்கிறது அதனால சொல்ற இதமா நிர்தேச இந்த இதமா நிர்தேசங்கிறது எதை சேர்ந்ததுன்னு கேட்டா இந்த இதம்னு குறிப்பு இதம் என்று எதை குறிக்கிறது என்றால் அஸ்ய என்பது அஸ்ய என்ற சப்தமானது இந்த என்று அர்த்தத்தை கொடுக்கிறது இந்த இந்தங்கிறது அந்த ஜகத்தினுடைய இந்த ஜகத்தினுடைய பிறப்பு முதலானது யாரிடமிருந்து ஏற்பட்டதுன்னு சூத்திரம் இந்த பிற உலகினுடைய பிறப்பானது யாரிடமிருந்து ஏற்பட்டதோ அப்படி அர்த்தம் இந்த உலகினுடைய பிறப்பானது யாரிடமிருந்து உண்டாயிற்றோ அப்படி போடணும் அஸ்யங்கிறது என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கணும்னாலே அதுக்கு வஸ்து நிறுவனம் காரண காரிய சம்பந்தம் இருக்கணும் ஆஹா அஸ்ய ஜகதா ஜன்மாதிகி யதா தத் பிரம்மா இது வாக்கியசேஷா இன்னொரு இடத்துல வருமே பாருங்க செல்வராஜர் சொல்றார் எங்கேயோ வாக்கிய சேஷான்னு வரும் அடுத்து படிப்போம் ஆக அஸ்ய இது பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய பிரத்யக்ஷம்னா நீங்க எடுத்துக்கணும் யுஷ்மதஸ்மத் பிரத்யய கோச்சரயோஹோ விஷய விஷயினோ அப்படி சொன்னதுனால அந்த இடத்துல யுஷ்பத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் யுஷ்மத் சப்தத்துக்கு அர்த்தம் என்ன நீன்னு அர்த்தம் ஆனா யுஷ்மத் சப்தத்துக்கு அங்க என்ன அர்த்தம் பண்ணணும்னு கேட்டா அகம் இதம் அர்த்தம் அஸ்மத் சப்தத்தை எதை குறிக்கிறது அகங்கிற பதார்த்தத்தை குறிக்கிறது யுஷ்மத் சப்தம்ங்கிறது எதை குறிக்கிறது இதம்ங்கிற பதார்த்தத்தை குறிக்கிறது அப்படி எடுத்துன்னு விட்டோம் யுஷ்மத் சப்தம்ங்கிறது அந்த கரணம் மனசு புத்தி முதலான எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கும் ஆஹா அஸ்ய ஜகத்தகான்னு சொல்ற பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டா மனசு புத்தி வந்து எல்லாத்தையும் எடுத்துடணும் தனியா எடுத்துக்க கூடாது இந்த உடம்ப மாத்திரம் வச்சுட்டு உலகத்தை பார்க்க கூடாது ஆக நம்முடைய மனசு புத்தியில சமஸ்த சரீரங்களுடைய மனசு புத்தியையும் எல்லாத்தையும் இதம்ங்கிற பதம் குறிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் ஆஹா பிரத்யாதி சந்நிதாபித்த பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதசேன பிரத்யக்ஷம் முதலான பிரத்யக்ஷமா இங்கே தெரியுது அப்புறம் என்ன இங்கே இன்னொரு பக்கம் இருக்கே பரோட்சமா இருக்கே ஆக பரோட்சமாக நமக்கு தெரியாததாக இருக்கக்கூடிய உலகங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சிருக்கக்கூடிய உலகங்களாக இருந்தாலும் சரி எல்லா ஜகத்தும் தர்மிணா ஜக சந்நிதாபிதசிய தர்மிணா அதாவது பிரத்யக்ஷமாக விளங்கக்கூடிய தர்மத்தை உடையவன் உடைய இத உடைய பொருளுக்கு இதமா நிர்தேசா அதுக்குதான் இதமாங்கிற சப்தத்தினால இதங்கிற சப்தத்தினால இதைத்தான் சொல்றோம் சுருக்கமா இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க வந்து அஸ்யங்கிறது இந்த உலகத்தினுடைய அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறது அது அவங்க பாஷையில சொல்றது அப்படி இருக்கு ஷஷ்டி ஜென்மாதி தர்ம சம்பந்தார்த்தா படிக்கல இல்ல படிக்கல இல்லையா अस्येति प्रत्यक्षादि सन्निधापितस्य धर्मिणः इदमानिर्देशः षष्ठी जन्मादिसम्बन्धार्था உங்க புக்கத்துல எப்படி இருக்கு இல்லையா ஆ, ஜன்மாதி தர்ம சம்பந்தார்த்தா जन्मादिधर्मसम्बन्धार्था यत इति कारणनिर्देशः इति कारणनिर्देशः अस्य जगतः अस्य जगतः नामरूपाभ्याम् व्याकृतस्य नामरूपाभ्याम् व्याकृतस्य अनेककर्तृभोक्तृसंयुक्तस्य एककर्तृभोक्तृसंयुक्तस्य प्रतिनियतदेशकालनिमित्तक्रियाफलाश्रयस्य प्रतिनियतदेशकालनिमित्तक्रियाफलाश्रयस्य मनसाप्यचिन्त्य रचनारूपस्य मनसाप्यचिन्त्यरूपस्य जन्मस्थितिभङ्गम् यतः जन्मस्थितिभङ्गम् यथा ஷஷ்டி ஜென்மாதி தர்ம சம்பந்தார்த்தா அதாவது ஜென்மம் முதலானவைகளோடு தொடர்புடையதை சம்பந்தமாக கொண்டிருக்கிறது அஸ்யங்கிறது ஷஷ்டி அது வந்து சம்பந்தார்த்தம் எதோட சம்பந்தம் உடையதுன்னா ஜென்மாதி தர்ம சம்பந்தார்த்தா ஜென்மம் முதலான தர்மங்களோடு சம்பந்தம் உடையதாக இருக்கிறது இந்த ஜெகத்தானது அதற்குரிய தர்மத்தோடு இருக்கிறது அதற்குரிய தர்மத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதற்குரிய தர்மமானது யாதெனில் ஜென்மம் முதலானவைகள் ஆகும் தொடர்புடையதாக இருக்கிறது இது காரண நிர்தேச ஜென்மாதி தர்ம சம்பந்தார்த்தா ஜென்மம் முதலான சம்பந்தங்கள் எல்லாம் அது அது உடையதா இருக்கு ஆக எனக்கு பிறப்புங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு எனக்கு இருப்புங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு எனக்கு ஒடுக்கம்ங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த தர்மத்தோட சம்பந்தம் இருக்கு யதா இது காரண நிர்தேசா எதாங்கிற சப்தம் காரணத்தை குறிக்கிறது எதாவா இமானி பூத்தானி ஜாயந்தே இமானி பூதானி இமானி பூதானிங்கிறது என்னது அஸ்ய ஜெகதா இமானி பூதானி போட்டுக்கணும் இமானி அஸ்ய ஜெகதானா இமானி பூதானி எதா எதனிடமிருந்து இது காரண நிர்தேசா அதுக்கு விளக்கம் சொல்றார் இத்தனை நேரம் சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றார் அது இதை கொட்டை எழுத்துல போடுக்கணும் அண்டர்லைன் பண்ணணும் அஸ்ய ஜகதா நாமரூபாபியாம் வியாக்கிருத்திய எப்படிப்பட்ட ஜெகத்துன்னா ஒரே ரூப நாம ரூபமயமா இருக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேரா ஒரு ஒரு பாஷைக்கு நாலு பேர் இருக்கு ஜலம்னு சொன்னாலும் ஆபகான்னு சொன்னாலும் இப்படி நிறைய சொல்றோம் நீரகான்னு சொன்னாலும் பயகான்னு சொன்னாலும் எத்தனை ப பேர் வச்சுன்னு இருக்கோம் ஒரு ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கு ரூபங்கள் இருக்கு ரூபங்களுக்கெல்லாம் நாமங்கள் இருக்கு அதனால சொல்றார் நாம ரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நாம ரூபாபியாம் அதான் வியாக்கரவாணியை தான் வியாக்கிரதசே போடுறது எது சொன்னாலும் ஸ்ருதி ஞாபகம் இருக்கும் எல்லாம் அதனால ஆ நாமரூபாபியாம் வியாக்கிருத்திய அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்திய ஏகப்பட்ட கர்த்திருவம் போக்திருவம் ஒரு கர்மாவா ரெண்டு கர்மா பண்றோம் சமைக்கிற போது பாச்சகா பூஜை பண்ற போது பூஜக்கா படிக்கிற போது வாச்சகா கேட்கிற போது ஸ்ரோதா எத்தனை கர்மா பண்றோம் ஆஹா அநேக கர்த்திருவம் அப்புறம் ஒன்னா ரெண்டா அனுபவிக்கிறோம் காதால பா கேட்டு அனுபவிக்கிறோம் கண்ணால பார்த்து அனுபவிக்கிறோம் முக்கால முகர்ந்து அனுபவிக்கிறோம் நாக்கால சுவைத்து அனுபவிக்கிறோம் தொட்டு உணர்ந்து அனுபவிக்கிறோம் எல்லாம் ஏகப்பட்ட போகம் ஏகப்பட்ட கர்மா இந்த உலகம் எப்படி இருக்குன்னா நிறைய பெயர்களுடனும் வடிவங்களுடனும் இருக்கிறது எண்ணற்ற வடிவங்களை உடையதாகவும் எண்ணற்ற பெயர்களை உடையதாகவும் எண்ணற்ற பெயர்களை வெளி வெளிப்பட்டு எண்ணற்ற பெயர்களாகவும் வடிவங்களாகவும் வெளிப்பட்டிருக்கின்ற வியாக்கிருத்தஸ்யங்கிறதுக்கு அர்த்தம் எண்ணற்ற வடிவங்களாகவும் பெயர்களாகவும் வெளிப்பட்டு இருக்கின்ற எண்ணற்ற கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் காணப்படுகின்ற பிரதி நியத தேச கால நிமித்த கிரியா பல ஆசிரியசிய பிரதிநியத்த தேச தேசகால நிமித்த கிரியா பலாசிரயம்னு சொல்லல இதெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லிருக்காங்க நான் திரும்பவும் ஒரு தினம் படிப்பேன் வழக்கம் போல படிப்பேன் இன்னும் அதிகாரம் சொல்லுவேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு திருப்தி இருக்கோ இல்லையா எனக்கு திருப்தி வர்றதுக்காக நான் சொல்லிட்டே இருப்பேன் நிறைய பிரதிநியத்த தேச கால இதெல்லாம் சாஸ்திரமான விஷயம் சொல்றேன் இப்ப வந்து பிரதிநியத்த தேச கால நிமித்த கிரியா பல ஆசிரயசிய இதெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் உண்டு அதாவது லௌகிக காலம் லௌகிக வைதிக காலம் லௌகிக தேசம் வைதிக தேசம் அப்படின்னு சாஸ்திரத்துல ரெண்டா பிரிக்கிறான் அதாவது இது ஊர்லாம் நிறைய தேசங்கள்லாம் இருக்கு இடமெல்லாம் இருக்கு அமெரிக்கா இருக்கு ரஷ்யா இருக்கு ஜப்பான் இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஒரு ஒரு தேசத்துக்கும் ஒரு ஒரு மகிமை இருக்கு அந்த இடத்துல போனா அப்படி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா என்னமோ தெரியல அந்த இடத்துக்கு போனாலே மனசுக்கு அப்படி இருக்குங்கிறாங்க சில பேர் இங்கே வந்து சொல்கிறாங்க நமக்கு அப்படி தோண மாட்டேங்கிறது ஏன்னா இங்கேயே இருக்கிறதுனால தெரியல வெளியிலேருந்து வரவங்களாம் என்ன சொல்கிறாங்க அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு நம்மளுக்கு தானே தெரியும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு ஆனால் இந்த இடம் வந்து அமைதியாக இருக்குது ஒரே ஆனந்தமாக இருக்குது நதி இருக்குது அழகான மரங்கள்லாம் இருக்குது நல்ல வாழ்க்கை முறை இன்னும் அழகாக இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறாங்க அது அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அது மகிமை தெரியாதும்பாங்க சாதாரணமாக அதனால் நம்ம வந்து இதெல்லாம் என்னத்தை இருக்குன்னு சொல்லுவோம் சொல்கிறேன் சும்மா நீங்களும் அப்படி சொல்லறதில்ல இப்படி ஒருவேளை இருந்தால் அந்த எண்ணம் சரியா தப்பா பார்த்துப்போங்கிறதா தான் வேற ஒன்றும் இல்லை அதனால இந்த தேசம் சாதாரணம் அப்புறம் வந்து ராமேஸ்வரம்ங்கிறோம் காஷிங்கிறோம் ஹரித்வாரம்ங்கிறோம் ரிஷிகேஷங்கிறோம் அதெல்லாம் அந்த தேசம்ங்கிற அந்த தேசத்துக்கு போனாலும் ஆள் இவன் மனசு சரியில்லைன்னு அங்கேயும் தகராறு தான் இல்லை ஒன்று மாத்திரம் இல்லை விதவிதமான இடங்கள் அது லௌகிகமான அழகான இடங்கள் அப்புறம் சாஸ்திரியமான காசியை போய் பார்த்தா நதியெல்லாம் குளிக்க கூட முடியாதுன்னு தோணும் ஆனால் அது புண்ணியம் புண்ணிய உண்டான் அங்கே குளிச்சாதான் உனக்கு நல்லதுன்னு அது பார்த்தாலே அங்கே இருக்கிறத இந்த இருக்கிற சாக்கடை தண்ணி அதெல்லாம் பார்த்தாலே பக்கத்துலேயே போக அப்படி இருந்தாலும் அதுதான் புண்ணிய கஷேத்திரம்ங்கிறான் அப்போ இதெல்லாம் வைதிக தேசம் நிறைய பேர் என்ன பண்றாங்க வைதிக தேசமா பாக்குறவன் என்ன பண்றான் அதுல புண்ணியத்தை கவனிக்கிறான் லௌகிக்க தேசமா பாக்குறவன் என்ன பண்றான் ஏ இதா இருக்கு அப்படிங்கிறான் தீர்த்தத்தை வந்து வைதிகமாகவும் பார்க்கலாம் லௌகிகமாகவும் பார்க்கலாம் இது என்னப்பா பாத்ரூம் தானே வருது அப்படின்னா தண்ணி தானே பைப்பை திறந்தா வருது அப்படின்னா அங்கேயே ரிஷி ஆசிரமத்துக்குள்ள வர்ற பைப்பில் வர்ற தண்ணினா எந்த தண்ணி என்ன கங்காஜலம் தான் ஆனா வந்து நமக்கு அந்த இது கங்கை நதியில போய் குளிக்கிற மாதிரி அதில் தோணாது அங்கே ஆசிரமத்துக்குள்ள டாப்பில் வர்ற தண்ணியெல்லாம் கங்கா ஜலம் தான் ஆனாலும் என்னமோ நமக்கு அங்கே நதியில் போய் குளிக்கிற போது அது என்னமோ ரொம்ப புண்ணியமாக இருக்கிற மாதிரி இங்கே வந்து பைப்பு தண்ணி தானே தோணும் ஆனால் இதுவும் அப்படி தான் இப்படி நிறைய யோசித்து பார்த்தோம்னா பிரதி நியத்தை ஒன்றும் நியத்தம் அந்த லௌகிக்க வைதிக தேசா காலாதிஸ்து ததாபி வைதிகோ தேசா காலாதிகி பிரதர்ஷனீயா தேசஸ்ச காலஸ்ச நிமித்தஞ்ச கிரியாச்ச பலஞ்ச தேசகால நிமித்த கிரியா பலானி பிரதி நியதானி தேசகால நிமித்த கிரியா பலானி ஆசிரயா எஸ்ய தத் இது சமாசம் விக்கிரக வாக்கியம் விக்கிரக வாக்கியம் எப்படி இருக்குன்னா தேசஸ்ச காலஸ்ச நிமித்தஞ்ச கிரியாச்ச பலஞ்ச தேசகால நிமித்த கிரியா பலானி பிரதிநியத்தானி ஒன்றுன்னு ஒரு மாதிரி இருக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு முடிவே இல்லை பார்த்தா சொல்றாங்க சுவாமி இந்த பூமி இந்த பூமியில மூலிகை போட்டா வரும் அப்படிங்கிறான் இந்த இந்த இதுல தென்னை மரம் வச்சா ரிஷிகேசத்துல வரவே மாட்டேங்குது மேல வந்து ஏலக்காய் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வருது அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏலக்காய் வளருது அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போட்டா வரமாட்டேங்குது ஊட்டியில போட்டா வேலைக்காய் வராது அங்க கீ டீ வருது காஃபி வருது ஏன்னா பிரத்தி நீயத்தை அது அந்தந்த இடத்துல அப்படி இப்படி இருக்கு அதனால ஆள் ஆளுக்கு நமக்கு எத்தனை பேதம் இருக்கு இல்லை பிரதி நியத்தம்னு சொன்னா ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கிற வித்தியாசமான ஒன்னொன்னு அதுல ஏதோ ஒரு விசேஷ அம்சம் இருக்கு நுணுக்கம் இருக்கு நமக்கு தெரியறது சொல்றா வந்து ஒரு ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டா அதுல நூத்தி எட்டு வெரைட்டிங்கிறான் வேப்ப மரம் எடுத்துட்டா அதுல எவ்வளவோ இருக்கு மனுஷனை கேட்டா கேட்க வேண்டாம் ஒரே ஆளே காலம் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கான் வந்து ராத்திரிக்குள்ள ஒரு மணி நேரத்துல எத்தனை மாற்றம் ஏற்படுறது நமக்கு பிரதி நியத்த தேச கால வைதிக அதாவது சொர்க்க நரகம் எல்லாம் வைதிக தேசங்கள் வைதிகத்துல சொல்லப்படுற தேசம் சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு பிரதிநியத்தகா காலகான்னா என்ன அர்த்தம்னா அந்தந்த காலத்துல அதை பண்ணிடணும் குழந்தை பிறந்தா ஜாதகர்மா பண்ணிடணும் குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மா பண்ணிடணும் அப்புறம் அன்னப்பிராசனம் பண்ண அந்த ஆறு தான் அன்னப்பிராசனம் பண்ணிடணும் இதெல்லாம் வைதிக காலம் இத்தனை மாசத்துல உபநயனம் பண்ணணும்னா இத்தனை நாற்பத்தி மூணாவது மாசம் உபநயனம் நாற்பத்தி மூணாவது மாசம் பண்ணிடணும் அதெல்லாம் சாஸ்திரத்துல நியமிக்கப்பட்ட காலங்கள் பிரத்தினியத்தை காலஹா அது பண்றது நிறைய இது சொல்லலாம் அப்புறம் வந்து என்னன்னா பிரதிநியத்தம் நிமித்தம் எல்லாத்திலையும் பிரதிநிதம் சேர்த்துக்கணும் பிரதிநியத்த தேசா பிரதிநியத்த காலா பிரதிநியத நிமித்தம் அதாவது பிராமணனா இருந்தா தான் ராஜசூய சோமயாகம் பண்ணலாம் க்ஷத்ரியனா இருந்தா ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிமித்தம் ஜாதி இந்த திஜத்தம்ங்கிறது ஒரு நிமித்தம் அதை வச்சுன்னு பண்றது அதுக்கப்புறம் வந்து கிரியான்னா என்ன அர்த்தம்னா ஹோமங்கள்லாம் பண்றது யாகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கிரியை அப்புறம் பலன் அதுக்கான பலன் கிடைக்கிறது சொர்க்கம் கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கு பலன்லாம் இருக்கு அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் பிரதி நியத்த தேச கால நிமித்த கிரியா பல ஆசிரியம் லௌகிகத்திலயும் இருக்கு இந்த தேசத்துல இந்த காலத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா அண்ட் இந்த காலத்துல இந்த இதுக்காக வேண்டி இந்த நிமித்தம் இன்னார் பண்ணணும் எல்லாம் அந்த நிமித்தம்ங்கிறது ஜாதியை சொல்லிட்டார் எல்லாம் பிரிவுகள் இருக்கு இல்லையா அவங்க ஒன்று ஒன்று பண்றது அப்புறம் அவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு கிரியா இருக்கு அதுக்கு ஒரு பலன் இருக்கு இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த உலகத்துல இடம் இருக்கு இந்த உலகத்துல காலம் இருக்கு இந்த உலகத்துல வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு இப்படி சொன்னா போதும் நீ வந்து வைதிகமே சொல்ல வேண்டாம் அந்த ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு பலன் நடக்கிறது இந்த உலகத்துல இதான் இருக்கப்பா இடம் இருக்கிறது காலம் இருக்கிறது ஜனங்கள் இருக்கிறார்கள் செயல் புரிகிறார்கள் அப்புறம் பலனை அடைகிறார்கள் இதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கு ஆக இதுதான் பிரதி நியத்த தேச கால பிரதிநியத்த தேசகால நிமித்த கிரியாபல ஆசிரயசிய ஜெகதா இதுதான் இந்த ஜெகத்தானது எதை சார்ந்து இருக்கிறதுனா இதெல்லாம் சார்ந்து இருக்கு இதெல்லாம் இந்த ஜெகத்தை சார்ந்த உலகத்தை இந்த உலகத்தை சார்ந்துதான் இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சரி இதை ஏதாவது ஒரு ஒரு ஒரு அழகா வர்ணிச்சு முடிச்சுடுங்களேன்னா மனசாவிய அச்சிந்திய ரச்சனா ரூபஸ்ய இதை வந்து மனசுல வந்து இப்ப ஏதாவது கொஞ்ச நேரம் இதை உலகத்தை வர்ணனை பண்ணி முடிக்க முடியுமான்னு முடிச்சுட்டேன் உலகத்தையே வந்து நம்மளால சிந்திக்க முடியாது இந்த உலக இந்த நேச்சுரல் ஜாகிரபி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அந்த பிக்சர்லாம் வருது டிவியில் Discovery channel natural natural geography பார்க்கணும் அது மாத்திரம் வந்து நிறைய இதெல்லாம் பார்த்தா ஜலம் பூமியே கால் பங்கு இருக்கு முக்கால் பங்கு ஜலம் இருக்கு அதுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்கு முந்நூறு நானூறு அடி நீளமுள்ள மிருகங்கள்லாம் இருக்கு அப்படியெல்லாம் வந்து சுறா மீன் அதெல்லாம் இருக்கு பெருசு பெருசா இருக்கு வாயை திறந்தா நூறு பேர் உள்ள விடும் அப்பேற்பட்ட ஜந்துக்கள் எல்லாம் கடலுக்குள்ள இருக்கு இது இந்த பூமியை பொறுத்த விஷயம் இன்னும் எத்தனை நட்சத்திர மண்டலங்கள் சூரிய மண்டலங்கள் எத்தனை எரிமலைகள் எத்தனை பனி பனி பாறைகள் இதெல்லாம் நினைச்சா எப்படி இருக்கும் அண்டவெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றடில் பகரின் நூற்று கோடியின் நேர்பட விரிந்தன திரு அண்ட பகுதியை தான் படிக்கணும் அதனால என்ன பண்ணணும்னா மனசாபி அச்சிஞ்ச ரச்சனா ரூபஸ்ய முடியலப்பா இந்த உலகத்தோட விஷயத்தை எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல ஒரு பெரிய புரியாத புதிராக இது வளர்ந்து கொண்டே போகிறது ஏன் பிறக்கிறோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் சாகிறோம் எதற்கு துன்பங்கள் வருகின்றன எதற்கு இன்பத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் புரியவே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது பாட்டு ஒரு மர்மமா இருக்குது பாட்டு வரும் சினிமா பாட்டு உலகமே புரியல உலகத்துல என்ன புரியுது உலகமே புரியல அதனால எல்லாமே புரிய மாட்டேங்குது மனசாபி அச்சிந்த ரச்சனா ரூபஸ்ய மனசினாலையும் சிந்திச்சிட முடியாது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ல வேண்டும் அதில் நிறைய விண்வெளி சமைத்தாய் அதன் வியனொரு உலகம் அமைத்தாய் அப்புறம் பக்தி என்ற நிலை வைத்தாய் முக்தி என்ற ஒரு நிலை சமைத்தாய் எல்லாம் சொல்றோம் இல்லையா எல்லாம் வந்து மனசா அப்படி அச்சிந்திய ரச்சனா ரூபஸ் ஜெகதா ஜெகதா இதெல்லாம் விசேஷனம் அதாவது நாமரூபாபியாம் வியாக்கிருத்திய அநேக கர்த்திருபோக்திரு சம்யுக்திய பிரதிநீத தேசகால நிமித்த கிரியாபலாசிரயசிய மனசாப்பியச்சிந்திய ரச்சனா ரூபஸ்ய அஸ்ய ஜெகதா ஜன்மஸ்திதி பங்கம் அஸ்ய ஜெகதான்னு பின்னாடி போடுக்கணும் அஸ்ய ஜெகதா ஜன்மஸ்திதி பங்கம் யதா இந்த ஜகத்துக்கு தோற்றமும் இருப்பும் ஒடுக்கமும் யதா யதான்னு அர்த்தம் சர்வஜ சர்வாத் சர்வஜாத் சர்வசக்தேகே காரணாத் யதான்னு எல்லாம் அறிந்த எந்த சக்தியினிடமிருந்து பவதி உண்டாகி இருக்கிறதோ ஏற்படுகிறதோ தத்து பிரம்ம தத்து பிரம்ம தத்துங்கிறது என்ன அர்த்தம் அந்த காரணமானது பிரம்மம் என்பது அதுதான் அதுதான் பிரம்மம் என்பது வாக்கிய சேஷம் இப்ப எப்படி படிக்கணும் ஜென்மாத்தியச யதா தத் பிரம்ம நம்ம தத் பிரம்மங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் சூத்திரத்துல ஜென்மாத்தியச யதாங்கிற சூத்திரம் அந்த சூத்திரத்தை எப்ப பூர்த்தி பண்ணா சரியா வரும்னா தத் பிரம்மங்கிறதோட பூர்த்தி பண்ணாதான் சரி வரும் ஏன்னா அவர் அதிகமா வார்த்தையை போடக்கூடாது போட்டால் சூத்திரம் இல்லை அது பெருசாயிடும் ஆகையினால அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லியாச்சு என்மாத்தியச எதான்னு சொன்னா பிரம்மன்னு சொன்னேன்ல இப்ப முதல் சூத்திரத்துல அதை எடுத்து புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் இல்ல தத் பிரம்ம தத் பிரம்மேத்தின்னு சூத்திரமும் இருக்கு இது வேத வாக்கியமும் இருக்கு தத் பிரம்மேதி தத் பிரம்மேதி அப்படி அதை அப்படியே எடுத்துட்டார் தத் பிரம்மேதி வாக்கியசேஷா அப்போ வந்து ஜென்மஸ்திதி பங்கம் தானே சொன்னீங்க இன்னும் நிறைய இருக்கேன் எல்லாரும் பிறக்கிறோம் வளர்ந்துட்டே இருக்கிறது இல்லை ஒரு லெவலில் வளர்ச்சி நின்று போயிடுறது அதில் பிறக்கிறோம் வளர்றோம் அப்புறம் வந்து மாறுறது திரும்ப பருவங்கள் ஒரு தினம் மாறுறது சரீரத்தில் எத்தனையோ விதமான விகாரங்கள்லாம் ஏற்படுறது அந்த கரணத்தில் நிறைய விகாரங்கள்லாம் ஏற்படத்தான் செய்கிறது அதில் ஜென்ம ஸ்திதி மாத்திரம் இல்லையே அதில் வந்து வளர்ச்சி இருக்குது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தை விபரிணமத்தை அபக்ஷியத்தை வினசியத்தின்னு சொல்லி ஷட்பாவ விகாரம் இருக்கே அப்ப ஷட்பாவ விகாரத்தை வந்து இப்ப மூணு தானே சொல்றீங்கன்னு கேட்டா அதெல்லாம் இதுக்குள்ள அடங்கி போயிடுறதுன்றோம் ஜென்மஸ்திதிக்குள்ளேயே அதெல்லாம் அடங்கி போயிடுறது எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்கிறார் अन्येषामपि भावविकाराणाम् திருஷ்வேவ அந்தர்பாவயிதி विश्वेवान्तर्भावयति ஜன்மஸ்திதி நாசானாம் இஹ கிரகணம் जन्मस्थितिनाशानामिकग्रहणम् சரி அந்நேஷாமபி பாவ விகாராணாம் திருஷ்வேவ அந்தர்பாவா இது ஜன்மஸ்திதி நாசானாம் இஹ கிரகணம் இங்க மூணு தான் எடுத்துட்டோம் ஜென்ம ஸ்திதி இது அப்போ ஒருத்தன் பூர்வபக்ஷி வந்து கேட்பான் ஜென்ம ஆதிகின்னு போட்டிருக்கு இல்லையா ஆதின்னு சொன்னா நீங்க ஏன் ஸ்திதி லயம் மாத்திரம் எடுத்துக்கிறீங்க மற்றதையும் எடுத்துக்கத்தானே வேணும் இன்னும் அஞ்சு விகாரம் இருக்கே அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டா என்ன அப்படின்னு கேட்டா தேவையில்லைங்கிறார் அந்நேஷா ஏன்னா ஸ்ருதி பலம் இல்லை இதுக்கு இதான் சொல்ல போறாரு இந்த வரப்போறது பின்னாடி காட்டுற மாதிரி அதெல்லாம் ஸ்ருதி பலம் இல்லை அதுக்குங்கிறார் ஷட்விகாரத்துக்கு ஸ்ருதி பலம் வந்து இந்த இதுல இது நனு இஹாபி ததேவ உபன்யஸ்தம் ஜென்மாதி சூத்திரே ந வேதாந்த வாக்கிய குசும கிரதனார்த்தத்வாத் சூத்திராணாம் வேதாந்த வாக்கியானி சூத்திரை உதாகிருத்திய உதாகிருத்திய விசாரியந்தே வாக்கியார்த்த விசாரண அத்தியவசாய நிர்வத்தாகி பிரம்ம அவகதி ந அனுமானாதி பிரமாணாந்தர நிர்வத்தா சத்சு தூ வாக்கியேஷு ஜகதா ஜன்மாதிகாரணவாதிஷு அனுமானம் அனுமானமப்பி வேதாந்த வாக்கிய அவிரோதி பிரமாணம் பவத்து சங்கராச்சாரியோட தாற்பயம் என்ன ஸ்ருதியில வந்து ஜென்மஸ்தி லைன் தான் சொல்லியிருக்கு அந்த பாவ விகாரங்கள்லாம் சொல்லலை ஆகையினால ஸ்ருதி தான் நமக்கு முக்கியம் ஸ்ருதியோட ஒட்டி தான் நம்ம திங்க் பண்ணணுமே தவிர இதெல்லாம் அனுமானங்கிற இது விகாரங்கள்லாம் அதனால கட்டோபனிஷத்து கூட கட்டோபனிஷத்து கூட விகாரத்தை டைரக்டா சொல்லு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் நஜாயத்தை மிரியத்தை வா கதாச்சித்து நாயம் பூத்தா பவிதாவான பூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா நஹன்யத்தை ஹன்யமானே ஷரீரே அந்த கட்டோபனிஷத்துல நஜாயத்தை மிரியத்தை வா விபஷ்சித்து நஜாயத்தை மிரியவே மிரியத்தை வா குதஷ்சித்து நாயம் குதஷ்சின்ன பபூவ கஷ்டித்து அப்படி இருக்காங்க இங்கே நஜாயத்தே பிரியத்தேவா வா கதாச்சின் நாயம் பூத்தா பவிதாவான பூயாங்கிறதெல்லாம் நாம் வந்து நாம தான் அதை விகாரத்தை அர்த்தம் பண்ணிக்கிறோமே தவிர ஸ்ருதியில் வந்து இந்த விகாரத்துக்கு தாற்பயம் கொடுத்து சொல்லலை அதில் ஸ்ருதியைத்தான் நம்ம முக்கியமாக வச்சுன்னு ஜென்மஸ்திதி லயம்னு அர்த்தம் சொல்கிறோமே தவிர அந்த விகாரம் மற்ற விகாரங்களைனா இங்கே சொல்லக்கூடாது அதெல்லாம் அனுமானம் அந்த அனுமா அனுமானம் அனுபவத்தை வச்சுன்னு சொல்கிறோம் அனுமானம் அது அந்த அனுமானம் வந்து சாஸ்திரத்தோட சேரணுமே தவிர தனியாக பிரியக்கூடாதுங்கிறார் அந்நேஷாம் அப்படி பாவ திருஷ்வேவ அந்தர்பாவா திருஷ்வேவன் அர்த்தம் ஜென்மஸ்திதி லயேஷு ஏவ அந்தர்பாவா இது ஜென்மஸ்திதி நாசானாம் இக கிரகணம் ஆகையினால ஜென்மஸ்திதி நாசம் மாத்திரம்தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்புறம் ஒன்று இல்லையே யாஸ்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து மத்தியானம் சொல்றேன் யாஸ்க பரிபாட்டிதானாம் அதுல சொல்லியிருக்கேன்னு சொன்ன அதை பற்றிலாம் தேவையில்லை அவர் சொல்றது வந்து வேற இதை சொல்றாரு அவர் ஸ்ருதியை போட யாஸ்கர் ஒன்றும் ஸ்ருதியை பேஸ் பண்ணி சொல்றது இல்லை நிறைய பிரதானவாதிகளோட சேர்ந்து அவர் பேசல அது நம்ம சொல்லக்கூடாது ஸ்ருதியோட தான் பேசணும் யாஸ்கர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக யாஸ்கர் நிறுத்தம் யாஸ்கர் சொல்லியிருக்கிறத எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற சுக்ரஜன் யாஸ்கர் சொல்லியிருக்கிறத இதுக்குள்ள சேர்த்துக்கணுமே தவிர அது வந்து ஸ்ருதி வந்து அந்த அதை நம்ம மறுக்கலை ஆனா ஜென்மஸ்தி லயம் தான் நான் அர்த்தம் சொல்லுவேன் இதுக்கு ஆதிபதம் ஜென்மாதிகின்னு சொன்னதுனால ஸ்திதி பங்கம் தான் நான் எடுத்துப்பேனே தவிர அவர் சொன்னதை எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு ஸ்ருதி சப்போர்ட் கம்மி நான் சொல்றதுக்கு ஸ்ருதியோட பலம் ஜாஸ்தி ஆகையினால ஸ்ருதி சப்போர்ட் பேசணும் சொல்ல போற படிக்கலாம் மத்தியானம் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி ஜெகவிபாஜினே व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ शान्तिः शान्तिः शान्तिः हरिः ओम्